அலேஹி வசல்லம் எல்லா புகழும் அல்லாவுக்கே உரித்தாக அல்ஹம்துல்லா அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் தப தாபியீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நிலடியார்களே ரபியுல் அவ்வல் பிறந்திருக்கின்றது முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லமை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிய மாதம் பிறந்திருக்கின்றது சல்லல்லாஹு அலேஹி வசல்லமை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியது ரஹ்மத்தாக சல்லல்லாஹு அலேஹி வசல்லமுடைய மாண்பு சல்லல்லாஹு அலேஹி வசல்லமுடைய மகிமை இந்த உலகத்தில் யாராலும் அதை பூர்த்தியாக அறிந்து முடிக்க முடியாது முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லமுடைய உயர்வு முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லமுடைய கண்ணியம் இதை அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அனுப்பினான் இந்த உம்மத்தை இருட்டிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் வெளியாக்குவதற்கும் இந்த உம்மத்தை கடைசி காலம் வரைக்கும் இந்த உலக முடிவு வரைக்கும் இந்த சமூகம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க முடியுமோ செய்து காட்ட முடியுமோ அனைத்தையும் அல்லாஹ் அந்த முகம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லம் மூலமாக அல்லாஹ் செய்து காட்டினான் சகோதரர்களே முகம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கங்களில் ஆக முக்கியமான ஒரு நோக்கம் தான் ரஹ்மத் முகம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லமும் முகம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லமை நபியாக அனுப்பிய அல்லாஹும் முகம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லமுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனும் முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லமுடைய அனைத்து விடயங்களும் ரஹ்மத்தாகவே இந்த உலகத்திற்கு மாறியது அல்லாஹ் குரானிலே நபியே உங்களை நாம் ஆழத்துக்கு ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம் மனித சமூகத்துக்கு மாத்திரமல்ல ரஹ்மத் மலக்குகளுக்கு மாத்திரமல்ல ரஹ்மத் ஜின்களுக்கு மாத்திரமல்ல ரஹ்மத் பறவைகளுக்கு மாத்திரமல்ல ரஹ்மத் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து படைப்பினத்துக்கும் உங்களை நாம் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம் முகமது சல்லாஹூ அலேஹி வசல்லமுடைய ரஹ்மத் சகோதரர்களே அவர்கள் இந்த பூமியில் வந்ததற்கு பிறகும் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லமுடைய மௌத்துக்கு பிறகும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நமக்கு ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் அதனாலதான் அல்லாஹ் ரஹ்மத்தல்லில் ஆலமீன் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை ஆழத்துக்கு ரஹ்மத்தாக ஆக்கினோம் சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு வசனத்திலே لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم الله சொல்கிறார் ஒரு தூதர் வரப்போகிறார் لقد جاءكم رسول من أنفسكم உங்களிலிருந்தே ஒரு தூதர் வரப்போகிறார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அந்த தூதர் அசீசுன் அலைஹிமா அனித்தும் உங்களுக்கு ஏதாவது நடந்தால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் ஹரீசுன் அலைக்கும் உங்கள் மீது பேராவலுடையவர் உங்கள் அனைவர்களையும் சுவர்க்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற பேராவலுடையவர் அது மாத்திரமல்ல அவர் இரக்கமுடையவர் இறக்கமுடையவர் சகோதரர்களே முகமது சல்லாஹு அலேஹி வசல்லமுடைய இறக்கத்தை எவ்வாறு வர்ணிப்பது முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் சகோதரர்களே நாம் பிறப்பதற்கு முன்னால் நமக்காக அழுத ஒரு மனிதர் என்றால் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் தான் நாம் பிறப்பதற்கு முன்னால் நமக்காக அழுதது நமது பெற்றோர் அல்ல நமது தாய் அல்ல நமது தகப்பன் அல்ல நமது சொந்தங்கள் அல்ல நமது மனைவி அல்ல ஆனால் நாம் பிறப்பதற்கு முன்னால் நமக்காக அழுத ஒரே ஒரு உயிர் என்றால் அது நமது உயிரிலும் மேலான தலைவர் முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஒரு நாள் உட்கார்ந்து அழுகிறார்கள் உம்மதி உம்மதி என்னுடைய சமூகமே என்னுடைய சமூகமே என்று அழுகிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான் யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள் சொன்னார்கள் சமூகத்தை நினைக்கும் பொழுது அழுகை வருகிறது அல்லாஹ் சொன்னான் நபியே وَلَسَوْفَ يُعْتِيكَ رَبُّكَ فَتَرْضَى وَلَسَوْفَ يُعْتِيكَ رَبُّكَ فَتَرْضَى நபியே உங்களுக்கு நாம் தருவோம் நீங்கள் பொருந்திக் கொள்ளுவீர்கள் அலாவீர்கள் அல்லாஹ் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய அழுகையை நிறுத்தினான் நம நாம் பிறப்பதற்கு முன்னால் நமக்காக வேண்டி இந்த உலகத்தில் கையேந்தியவர் சகோதரர்களே மனித சமூகம் முஸ்லிம் மாத்திரமல்ல காபீர்கள் சகோதரர்களே யகூதிகள் நசாராக்கள் முழு மனித சமூகத்தையும் பாதுகாப்பதற்கு வந்த நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் சகோதரர்களே ஒரு ஹதீதிலே சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் இறக்கத்துடைய உச்சகட்டத்தை பாருங்கள் சொன்னார்கள் நீங்கள் குடிக்கக்கூடிய பானத்திலே ஒரு கொசு விழுந்தால் கொசுவை பத்தி சொல்லுகிறார்கள் அந்த காலத்திலே நீங்கள் குடிக்கக்கூடிய பானத்திலே ஒரு கொசு விழுந்தால் அந்த கொசுவை அந்த பானத்துக்குள் உள்ளே அமிழ்த்துங்கள் ஏனென்றால் அந்த கொசுடைய இரண்டு இறக்கைகளில் ஒரு இறக்கையில் நஞ்சு இருக்கிறது மறு இறக்கையில் அந்த நஞ்சுக்குரிய ஷிஃபா இருக்கின்றது எப்பொழுதும் கொசு எந்த இறக்கையில் நஞ்சிருக்குமோ அதைத்தான் பானத்துக்குள் போடும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அந்த கொசுவை பானத்துக்குள் தாட்டி பிறகு வீசிவிட்டு குடியுங்கள் உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது உலமாக்கள் சொல்கிறார்கள் நமது ஆரோக்கியத்தின் மீது இறக்கம் உள்ளவர் சல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த உலகத்தில் நாம் யாரும் நோயாளியாகி விடக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள் சொன்னார்கள் ஒரு இடத்தில் வெயில் அடிக்கிறது இன்னொடத்தில் நிழலாக இருக்கிறது அரைவாசி வெயில் அரைவாசி நிழலிலே உட்காராதீர்கள் சகோதரர்களே நமது தாயை விட அன்புடையவர்கள் நமது தகப்பனை விட அன்புடையவர்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் மனித சமூகத்தின் மீது அன்புடையவர்கள் சகோதரர்களே முஸ்லீம்களோடு மாத்திரமல்ல மனித சமூகத்தின் மீது அன்புடையவர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ஜிப்ரீல் அலஹி சலாமிடம் கேட்டார்கள் ஒரு தடவை ஜிப்ரீல் அலை சலாம் அவர்களே நான் நபியாக வந்ததால் உங்களுக்கு என்ன லாபம் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலஹி சலாம் யார் ரசூல் அல்லா நீங்கள் நபியாக வந்ததால் உங்களுக்கு நான் வகையை கொண்டு வந்தேன் அதனால் தான் அல்லாஹ் எனக்கு குரானிலே சம்ம அமீன் எனக்கு நம்பிக்கையாளர் என்ற பெயரை அல்லாஹ் தந்தார் நபியே நீங்கள் எனக்கும் ரஹ்மத் மலக்குகளுக்கும் ரஹ்மத் சல்லாஹு அலேஹி வசல்லம் மனித சமூகத்துக்கு ரஹ்மத் ஜிங்களுக்கு ரஹ்மத் சல்லல்லாஹு அலைவு செல்லம் ஒரு தடவை ஹெரா குகையை நோக்கி சென்றார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா எங்கிருந்து வருகிறீர்கள் ஜின்களுக்கு நான் இஸ்லாத்தை சொல்லிவிட்டு வருகிறேன் ஜின்களுக்கு நான் எலும்பையும் முள்ளையும் மிருகங்களுடைய விட்டேயும் அவர்களுக்கு சாப்பாடாக கொடுத்திருக்கிறேன் அதனால் வலா நீங்கள் சிறுநீர் கழித்து விட்டு முள்ளுகளால் சுத்தம் செய்யாதீர்கள் மிருகங்களின் மல விட்டைகளால் சுத்தம் செய்யாதீர்கள் அது இரண்டும் உங்களுடைய ஜின்களின் சாப்பாடு ஜின்கள் மீது சல்லல்லாஹு அலை செல்லம் இறக்கப்பட்டார்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள் சகோதரர்களே பறவைகள் மீது சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய ரஹ்மத் பறவைகள் மீது ஒரு ஆராபி வருகிறார் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய சபைக்கு வருகிறார் ஒரு பறவை குஞ்சை பிடித்து கொண்டு வருகிறார் அதனுடைய தாய் அவருடைய தலைக்கு மேலால் வட்டம் போட்டுக் கொண்டு வருகிறது சல்லல்லாஹு அலைவ செல்லம் கேட்டார்கள் இந்த இந்த தாய் பறவையை யார் பயத்துக்குள்ளாக்கியது உடனே அந்த காட்டரபி சொன்னார் யார் ரசூல் அல்லா அதனுடைய குஞ்சு என்னிடம் இருக்கிறது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அதை விட்டு விடு அதை விட்டு விடு பறவைகள் மீது ரஹ்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சகோதரர்களே மிருகங்கள் மீது ரஹ்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மிருகங்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொன்னார்கள் மிருகங்களுக்கு மேல் இருந்து பேசிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து சொன்னார்கள் இந்த மிருகங்கள் பேச முடியாத மிருகங்களின் முதுகுகளை மிம்பர் மேடைகளாக ஆக்கிவிடாதீர்கள் இது பேச முடியாத மிருகம் பேச முடியாத மிருகத்தின் மீது இறக்கப்படுங்கள் எத்தனையோ மிருகங்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லமிடம் வந்து அழுதிருக்கிறது ஒரு மான் சல்லல்லாஹு அலைவ செல்லமிடம் வந்து அழுதது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூலல்லா இந்த மான் ஏன் அழுதது சொன்னார்கள் இந்த மானை ஒரு மனிதர் வேட்டையாடி இருக்கிறார் அதனுடைய குட்டி இந்த இடத்தில் இருப்பதாக என்னிடம் சொன்னது கொஞ்சம் அதை அவிழ்த்து விட்டால் பால் கொடுத்து விட்டு வருவதாக சொன்னது என்றார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பறவைக்கும் ரஹ்மத் மிருகத்துக்கும் ரஹ்மத் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சின்ன பிள்ளைகளோடு ரஹ்மத் சகோதரர்களே நபி சல்லாஹு அலைவ செல்லமுடைய நுபூவத்துடைய அடையாளம் முதுகுக்கு பின்னால் இருந்தது அந்த காலத்து சின்ன பிள்ளைகள் நபியுடைய அந்த நுபூவத்துடைய அடையாளத்தை தொட்டு தொட்டு விளையாடுவார்கள் சஹாபாக்கள் தடுப்பார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொல்லுவார்கள் விட்டு விடுங்கள் அவைகள் விளையாடட்டும் சகோதரர்களே ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவினார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் தனது பிள்ளைகளை முத்தமிட்டார்கள் அவர் சொன்னார் எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்கிறது நான் முத்தமிடுவது கிடையாது நபி அவர்கள் சொன்னார்கள் இரக்கம் இல்லாதவனுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை கலத்தி எடுத்து விடுவானே சின்ன பிள்ளைகள் மீது இறக்கம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சகோதரர்களே தனது மகன் இப்ராஹிம் மௌத்தாகிய சமயம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் இறக்கத்தால் அழுதார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அனாதைகள் மீது ரஹ்மத் சொன்னார்கள் நானும் அனாதைகளை பராமரிக்கக்கூடியவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று இரண்டு விரல்களை சேர்த்து காட்டினார்கள் சகோதரர்களே சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களோடும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமுடைய ரஹமத் இருந்தது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் யாரையும் வாழ்க்கையில் கொலை செய்யவில்லை சகோதரர்களே இருபத்தி எட்டு யுத்தங்கள் நபியுடைய காலத்தில் நடந்தது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஒன்பது யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் யாரையும் தனது கையால் கொலை செய்யவில்லை சொல்கிறார்கள் உபையிபுனு ஹலப் மாத்திரம் சல்லல்லாஹு அலைவ செல்லமை கொலை செய்வதற்கு வந்தார் அம்பைதார்கள் சரஃப் என்ற இடத்திலே போய் உபையிபுனு ஹலப் மரணித்தார் அதை தவிர சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் வாழ்க்கையில் யாரையும் கொலை செய்தது கிடையாது அனஸ்ரதி அல்லாஹுவன் சொல்கிறார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய கையை தடவி பார்த்தேன் எத்தனையோ பட்டுக்களை தடவி பார்த்திருக்கின்றேன் சல்லல்லாஹு அலேஹி வசல்லமுடைய கையை விட மிருதுவான கையை நான் கண்டது கிடையாது சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய முகத்திலே புன்முறுவல் பூத்துக் கொண்டே இருப்பார்கள் ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி சொல்கிறார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லமை நான் எப்பொழுது கடந்து சென்றாலும் நபி அவர்கள் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள் யாரை கண்டாலும் சிரிப்பார்கள் விரோதியை கண்டாலும் சிரிப்பார்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய ரஹ்மத் சகோதரர்களே குரானிலே குரானிலே சட்டம் சம்பந்தமான இருநூறு வசனங்கள் இருக்கிறது ஆனால் அதை விட தாண்டி ரஹ்மத் சம்பந்தமாக இரக்கம் சம்பந்தமாக முன்னூறு வசனங்கள் குரானில் இருக்கிறது சகோதரர்களே குரானில் வந்திருக்கும் சட்ட திட்டங்களை பார்த்து கொண்டு குரான் கடினமானது இஸ்லாம் கடினமானது சல்லல்லாஹு அலைவ செல்லம் கடினமானவர் என்று முடிவுக்கு வந்துவிடக் கூடாது குர்ஆனில் முன்னூறு வசனங்கள் இருக்கிறது இரக்கம் சம்பந்தமான வசனங்கள் சகோதரர்களே குர்ஆனில் ரஹ்மான் ரஹீம் அர் ரஹ்மான் ரஹீம் என்று நூத்தி பதிமூன்று இடங்களில் வருகிறது குர்ஆன் இறக்கம் உள்ளது ஹதீஸ் இறக்கம் உள்ளது இஸ்லாம் இறக்கம் உள்ளது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஆலத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பினான் நபி அவர்கள் சொன்னார்கள் மசலி ஓ மசலுக்கும் கமசலி ரஜுலின் இஸ்தௌ எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் நபி அவர்கள் தனது இரக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள் நான் எவ்வாறு தெரியுமா கமசலி ரஜுலின் இஸ்தௌ கதனாரா ஒரு நெருப்பை மூட்டிய மனிதனை போன்று நெருப்பை மூட்டியதோடு அந்த நெருப்பை நோக்கி ஈசல்கள் பூச்சிகள் எல்லாம் வந்து விழ ஆரம்பிக்கின்றது நெருப்பை மூட்டியவன் என்ன செய்கிறான் அந்த ஈசல்களும் பூச்சிகளும் அதற்குள் விழாமல் தடுக்கின்றான் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் இதே போன்றுதான் நான் மனித சமூகத்தினர்களே உங்கள் அனைவர்களையும் நரகத்தை விட்டு நான் தடுக்கிறேன் உங்களுடைய இடுப்புகளை பிடித்து நெருப்பிலிருந்து இழுத்து எடுக்கின்றேன் ஆனால் நீங்கள் எனது கையை தட்டிவிட்டு அதற்குள் விலப்பாக்கிறீர்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் தன்னுடைய இறக்கத்தை சொன்னார்கள் சகோதரர்களே அல்லாஹ் நபியுடைய இறக்க சிந்தனையை பார்த்து கேட்டான் நபியே பல அல்ல கபாஹி உன் நப்சக் அல ஆசாரிஹிம் إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா அந்த அளவு இரக்கமுடையவர்கள் சகோதரர்களே நபி அவர்கள் யாரையும் கொலை செய்வதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரக்கத்தின் உச்சகட்டம் இருபத்தி எட்டு யுத்தங்கள் இருபத்தி ஏழு யுத்தங்களில் சகோதரர்களே கொலை செய்யப்பட்டவுடைய தொகை எத்தனை தெரியுமா அபுல் ஹசன் அலி அன் நதுவி ரஹிமஹுல்லா எழுதுகிறார்கள் ஆயிரத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி பதினெட்டு தான் இருபத்தி ஏழு யுத்தங்களில் முதலாவது உலக மகா யுத்தத்தில் கொல்லப்பட்டவுடைய தொகை என்ன இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் கொல்லப்பட்டவுடைய தொகை எத்தனை எத்தனை மில்லியன் ஈராக்குடைய யுத்தத்தில் கொல்லப்பட்டவுடைய தொகை எத்தனை பொஸ்னியாவுடைய யுத்தத்தில் கொல்லப்பட்டவுடைய தொகை ஆப்கானிஸ்தானுடைய யுத்தத்தில் கொல்லப்பட்டவுடைய தொகை எத்தனை இருபத்தி ஏழு யுத்தங்களிலும் சகோதரர்களே கொல்லப்பட்டவருடைய தொகை ஆயிரத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி பதினெட்டு தான் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் யாரையும் கொலை செய்வதற்கு உலகத்துக்கு வரவில்லை இந்த சாந்தி மார்க்கம் சகோதரர்களே இரக்கத்தின் உச்சகட்டம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் முழு பேரையும் அழைத்தார்கள் ஏன் நபி அவர்களுக்கு தெரியும் சொர்க்கத்தின் பக்கம் எடுத்து சென்றால்தான் இந்த உம்மத் வெற்றி அடையும் சகோதரர்களே அந்த காலத்தின் யூத தலைவர் அப்துல்லாஹ் பின் சலாமை அழைத்தார்கள் அப்துல்லாஹ் பின் சலாம் சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய இரக்கத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவினார் கிறிஸ்தவர்களின் தலைவர் ஜெய்துபுனு சோனா அழைத்தார்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஜெய்துபின் சோனா நபியுடைய இறக்கத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவினார் சகோதரிகளே காபீர்களின் தலைவர் அபு சுஃபியான் இஸ்லாத்தை தழுவினார் சகோதரர்களே அபு ஜஹ்லின் மகன் இக்ரிமா இஸ்லாத்தை தழுவினார் சகோதரர்களே சல்மான் ரவி அல்லாஹான் நெருப்பு வணக்கம் செய்தவர் ஈராக் ஈரானில் பிறந்தவர் சல்மான் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய இரக்கத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவினார் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவ செல்லம் அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுக்கு இறக்க கடிதம் எழுதினார்கள் ஹிரக்கில் என்ற மன்னருக்கு எழுதினார்கள் கடிதம் ஹிரக்கில் மன்னரே அல்லாஹுவின் பக்கம் வா இந்த இறக்கமான இஸ்லாத்தின் பக்கம் வா ஹிரக்கில் மன்னர் சொன்னார் மக்களை பார்த்து மனிதர்களே மனிதர்களே இந்த நபி வந்திருக்கிறார் இந்த இரக்கமுள்ள நபி அந்த நபியை போய் அடைவதற்கு நான் விரும்புகிறேன் இல்லாவிட்டால் ஒரு காலம் வரும் நான் எனது பாதத்துக்கு கீழ் இருக்கும் ஆட்சியை அவர்தான் ஒரு நாளைக்கு கைப்பற்றுவார் அவருடைய கால்களை நான் கழுவி விடுவதற்கு விரும்புகின்றேன் மன்னர்கள் சொன்னார்கள் ஹிராக்கில் மன்னர் சகோதரர்களே எத்தியோப்பியாவின் மன்னர் நஜாஷி முகம்மது சல்லாஹூ அலைவ செல்லமை பற்றி கேள்விப்பட்டார் நஜாஷி உடனே இஸ்லாத்தை தழுவினார் எத்தியோப்பியாவின் மன்னர் நஜாஷி இஸ்லாத்தை தழுவினார் அக்காலத்தில் மிஸ்ருடைய மன்னர் முகௌகிஸ் மிஸ்ருடைய மன்னர் முகௌகிஸ் நபியை பற்றி கேள்விப்படுகிறார் சல்லாஹூ அலைவ செல்லமுடைய இறக்கத்தை பற்றி கேள்விப்படுகிறார் முகௌகிஸ் சகோதரர்களே ஒரு அடிமை அனுப்பினார் மாரியா கிபுத்தியா என்ற பெண்ணையும் துல்துல் என்ற ஒரு மிருகத்தையும் நபி அவர்களுக்கு மிஸ்க் போன்ற ஹதியாக்களை அனுப்பி வைத்தார் மிஸ்ருடைய மன்னர் முகவுகிஸ் சகோதரர்களே சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் இரக்கத்தின் வாயிலாக முசைலமா என்று நபி என்று வாதாடிய முசைலமத்துல் கர்தாபுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதத்தை ஹபீப் பின் ஜெயித் ரவி அல்லாஹுடைய கையிடம் கொடுத்தார்கள் கடிதத்தை கொண்டு சென்ற முசைலமாவிடம் ஹபீபின் பின் ஜெயித் ரதியல்லாஹான் கடிதத்தை கொடுத்தார்கள் முசைலமாவிடம் முசைலமாவை தெரியும் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் நபியாக இருக்கும் பொழுதே தான் நபி என்று வாதாடிய ஒருவர் ஹபீப் பின் ஜெயித் உம்மு உமாராவுடைய மகன் சகோதரர்களே முசைலமா அழைத்து கேட்டார் அத்தஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறாயா சொன்னார்கள் ஆம் சாட்சொல்கிறேன் எனது ஹபீப் சல்லாஹு அலையு வசல்லம் திரும்ப கேட்டார் அத்தஷது அன்னி ரசூலுல்லா நான் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறாயா சொன்னார்கள் சாட்சி சொல்வது ஒரு பக்கம் இருக்க நீ சொல்லக்கூடிய வார்த்தை கூட எனது காதுக்கு கேட்கவில்லை என்றார்கள் முசைலமா கோவத்தால் ஹபீப் பின் ஜெய்துடைய வலது கையை வெட்டும்படி சொன்னார் சபையிலே இரண்டாவது தடவை கேட்டார் அதே பதில் சொன்னார்கள் ஹபீப் பின் ஜெய்துடைய இரண்டாவது கையை வெட்டும்படி சொன்னான் மூன்றாவது தடவை கேட்டான் அதே பதிலை சொன்னார்கள் காலை வெட்டும்படி சொன்னான் நான்காவது தடவை அதே கேள்வியை கேட்டான் அதே பதில் சொன்னார்கள் எனது காதுக்கு உனது சொல் கேட்காமல் இருக்கிறது இரண்டு காலும் இரண்டு கையும் வெட்டப்பட்டு ஹபீப் பின் ஜெயித் குற்றுயிராக இருக்கிறார் முசைலமா எழும்பி வந்து சொன்னான் ஹபீப் இப்பொழுது சொல் இப்பொழுது சொல் நான் அல்லாஹுடைய தூதரா சொன்னார்கள் இன்னும் எனது காதுக்கு உனது சொல் கேட்குதில்லை என்றார்கள் சொன்னான் முசைலமா ரெண்டு துண்டாக வெட்டி வரை சகோதரர்களே அந்த இடத்திலே ஹபீபின் ஜெய் ஷஹீதானார்கள் இந்த அளவு துயரமான செய்தி கேள்விப்பட்டும் சல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை சகோதரர்களே இறக்கத்தின் உச்சகட்டம் நபி நபி அவர்களுக்கு சூனியம் செய்தார் லுபைத் பின் ஆசம் நபி அவர்களுக்கு தெரியும் லபீது தான் எனக்கு சூனியம் செய்தது ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அறிவித்தார்கள் நபி அவர்கள் லபீதுக்கு எதுவும் செய்யவில்லை சகோதரர்களே மன்னித்தார்கள் ஜெயினப் என்ற பெண் ஹைபர் யுத்தத்திலே சல்லல்லாஹு அலைவ செல்லமுக்கு ஆட்டிறைச்சியில் நெஞ்சை கலந்து கொடுத்தால் நபி அவர்கள் சாப்பிட்டதோடு நபியுடைய முரசுகள் எல்லாம் நஞ்சு நிறமாக மாறிவிட்டது பராரபி அல்லாஹன் அவர்களுக்கு கொடுத்தார்கள் சாப்பிட்டதோடு பரா ஷஹீதாகிவிட்டார் சகோதரர்களே நபி அவர்கள் நஞ்சு தந்த பெண்ணு எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை உமைர் பின் வஹாப் நபி அவர்களை கொலை செய்வதற்காக வந்தார் நபி அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் உமைர் என்னை கொள்வதற்குத்தானே வந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு மன்னித்தார்கள் உமையரை சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் நபியுடைய வாளை எடுத்து வெட்டுவதற்கு தயாராகியவர் நபி அவர்கள் அந்த சூரை மன்னித்தார்கள் சகோதரர்களே சல்லாஹு அலையுவசல்லம் யாருடைய ரத்தத்தையும் ஓட்டியது கிடையாது அந்த அளவு இறக்கமுள்ள சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அந்த அளவு ரஹ்மத்துள்ள சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நன்யமிக்க சகோதரர்களே அநியாயத்தை தடுத்தார்கள் அநியாயம் செய்துவிடக் கூடாது யாருக்கும் அநியாயத்தை நினைத்துவிடக் கூடாது யாருக்கும் சகோதரர்களே சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் ஒரு ஜான் ஒரு ஜான் ஒருவருடைய பூமியை களவெடுத்தால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஏழு பூமியை கழுத்திலே தொங்க விடுவான் என்றார்கள் சகோதரர்களே சாதாரண ஒரு பூமி பள்ளிவாசலுடைய சொத்துகள் எடுக்கப்பட்டால் மதரசாக்களுடைய சொத்துகள் களவாடப்பட்டால் சகோதரர்களே எவ்வளவு பெரிய தண்டனை சல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய காலத்திலே கர்கரா என்ற ஒரு மனிதர் இருந்தார் இந்த கர்கரா என்ற மனிதர் பொது சொத்திலே கனிமத்திலே ஒரு பிடவையை களவெடுத்தார் ஒரு பிடவையுடைய பெருமதி என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பெட்ஷீட்டுடைய பெருமதி என்ன செல்லல்லாக அலைவ செல்லம் சொன்னார்கள் கர்கரா நரகவாதி என்றார்கள் கர்கரா நரகவாதி என்றார்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே பள்ளிவாசலின் சொத்துக்கள் மதரசாக்களின் சொத்துக்கள் பள்ளிவாசலின் கடைகள் மதரசாக்களின் கடைகள் பள்ளிவாசலுடைய அல்லாஹுடைய சொத்துக்கள் கை வைத்து விடக்கூடாது சகோதரர்களே கை வைத்துவிடக் கூடாது அதனால்தான் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் நபியுடைய ரக்கம் சொன்னார்கள் இவைகள் கை வைத்து விடாதீர்கள் தனது பேரப்பிள்ளை ஹசன் ரதி அல்லாஹான் ஒரு தடவை ஒரு ஈச்சம்பளத்தை எடுத்து வாயிலே போட்டார் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் வாய்க்குள் விரலை நுழைவித்து ஈச்சம்பளத்தை வெளியெடுத்தார்கள் ஒரே ஒரு ஈச்சம்பளம் அல்லவா சொன்னார்கள் பேரனே இது நமக்கு பொருந்தாது ஒரு ஈச்சம்பளம் தானே சகோதரர்களே செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அதிகமான நேரம் பசியோடு இருப்பார்கள் நபியுடைய கட்டிலே ஒரு ஈச்சம்பளம் இருந்தது நபி அவர்கள் சொன்னார்கள் பசியால் அதை சாப்பிடுவதற்கு எத்தனித்தேன் சதக்காவுடைய ஈச்சம்பளமோ தெரியாது என்று விட்டு விட்டேன் கண்ணியமிக்க சகோதரர்களே இரக்கமுள்ள சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صلى الله عليه وسلم உங்களுடைய உயிரை விட மேலானவர் எங்களுடைய உயிரை விட நேசிக்க வேண்டும் சகோதரர்களே இவ்வளோ இரக்கமுள்ள நபியை நேசிக்காவிட்டால் இவ்வளோ இரக்கமுள்ள நபியின் மீது அன்பு வைக்காவிட்டால் இவ்வளோ இரக்கமுள்ள நபியின் மீது சலவா தோதாவிட்டால் இவ்வளோ இரக்கமுள்ள நபியுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் எடுக்காவிட்டால் இவ்வளோ இரக்கமுள்ள நபியுடைய உழைப்பை தனது உழைப்பாக செய்யாவிட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சல்லாஹு அலைவ செல்லம் மீது சஹாபாக்கள் அன்பு வைத்தார்கள் ஒருவா சொல்கிறார் நபியின் மீது எவ்வளவு அன்பு வைத்தார்கள் தெரியுமா சல்லாஹு அலையுவ செல்லம் துப்பினால் அது பூமியிலே விழாது உடனே சஹாபாக்கள் கையை எடுத்து உடம்பிலே தேய்த்து கொள்ளுவார்கள் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் புது எடுத்தால் அந்த புதுவுடைய தண்ணீர் கீழே விழாது சஹாபாக்கள் எடுத்து மேனியிலே தேய்த்துக் கொள்ளுவார்கள் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைகுவ செல்லமுடைய வியர்வை உம்மு சுலைம் ரதி அல்லாஹு அண்ணா சொல்கிறார்கள் என்னுடைய வீட்டிலே ஒரு நாள் வந்து தூங்கினார்கள் கையிலூலா தூங்கினார்கள் நபி அவர்களுக்கு வேர்க்கும் அந்த வேர்வை கீழே கொட்டியது நான் அதை எடுத்து ஒரு போத்தலிலே சேர்த்தேன் சல்லல்லாஹு அலைவ செல்லம் எழும்பிக் கொண்டார்கள் சொன்னார்கள் உம்மு சுலைம் என்ன செய்கிறாய் யார் அசூலல்லா உங்களுடைய வேர்வையை நான் போத்தலிலே சேர்க்கிறேன் எனது அத்தருக்குள் சேர்க்கிறேன் எனது அத்தரை விட உங்களுடைய வேர்வை மனமானது யார் அசூலல்லா கண்ணியமிக்க சகோதரர்களே சகாபாக்கள் விரும்பினார்கள் சகாபாக்கள் அன்பு வைத்தார்கள் அன்பின் உச்சகட்டம் செல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய மௌத்துடைய திகதி ஹுதலி என்ற சஹாபி மதீனாவுக்குள் வருகிறார் வந்த சமயம் சொல்கிறார் தல்வியா சத்தத்தை போன்ற மதீனா சத்தம் எங்கும் சத்தமாக இருந்தது நான் கேட்டேன் என்ன சத்தம் இது சொன்னார்கள் மதீனாவின் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த இறக்கமுள்ள சல்லல்லாஹு அலைவ செல்லமை பிரிந்ததால் அழுது கொண்டிருக்கும் சத்தம்தான் இந்த தல்வியாவை போன்று கேட்கிறது சகோதரர்களே சஹாபாக்கள் அந்த சல்லல்லாஹு அலைவ செல்லம் மீது அந்த அளவு அன்பு வைத்தார்கள் சகோதரர்களே இவ்வளவு இரக்கமுள்ளவர் இவ்வளோ அன்புடையவர் கண்ணியமிக்க சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய மௌத்துக்கு பிறகு சல்லல்லாஹு அலைவ செல்லம் கொண்டு வந்த இந்த தீனை இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு தன்னால் என்ன முடியுமோ அனைத்தையும் செய்தார்கள் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வசல்லமுடைய தீன் பெருமதியானது நபி அவர்களுக்கு பிறகு நபியுடைய தீன் பெருமதியானது சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவ செல்லம் மௌத்தாகி விட்டார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுனாயிரம் காட்டரபிகள் மதம் மாறத் தொடங்கினார்கள் சஹாபாக்கள் இறங்கினார்கள் எதற்கும் பயப்படவில்லை ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மா சரதி சகோதரர்களே சஹாபாக்களுடைய ஹதீப் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் யமாமாவுடைய யுத்தத்திலே முசைலமத்துல் கர்தாபை எதிர்த்து இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய காலம் சாபித் பின் கைஸ் என்ன செய்தார் தெரியுமா கஃனை உடுத்தார் அத்தரை போட்டார் குழியை தோண்டி முழங்கால் வரை அந்த குழிக்குள் இறங்கி குழியை மூடிக்கொண்டு கையிலே கொடி எடுத்து எமாமாவிலே இறங்கினார் ஏன் நான் சல்லல்லாஹோ அலைவசல்லமை பாதுகாத்து விட்டு மவுத்தாக வேண்டும் சகோதரர்களே அதே யுத்தத்தில் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாத் ஷஹீதாக்கப்பட்டார் அனஸ்ரதி அல்லாஹுடைய தம்பி பராயிபுனு மாலிக் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய தீனி நபியுடைய மௌத்துக்கு பிறகு அதுதான் நபி மீதுள்ள இறக்கம் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவ செல்லம் மீது அன்பா நபியின் மீது இறக்கமா நபி மீது செலவா தோதுங்கள் நபியுடைய சுண்ணத்துகளை பின்பற்றுங்கள் இந்த பித்னாவுடைய காலத்திலே சல்லாஹு அலேஹி வசல்லமுடைய தீனை இந்த பூமியை நிலைநாட்டுவதற்கு சகோதரர்களே உயிரால் பொருளால் உடம்பால் எதை செய்ய முடியுமோ செய்வதற்கு முன்வாருங்கள் சகோதரர்களே பரா இபின் மாலிக் ரதி அல்லாஹான் முசைலமாவுக்கு எதிராக முசைலமா கோட்டைக்குள் புகுந்து விட்டார் சொன்னார்கள் என்னை கோட்டைக்குள் ஏற்றுங்கள் ஏற்றினார்கள் சஹாபாக்கள் உள்ளே நுழைந்தார் எண்பது காயங்கள் சகோதரர்களே முதுகிலும் முன்னாலும் பின்னாலும் எண்பது வெட்டுக்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இஸ்லாத்தை பாதுகாத்தார் வரா இவனு மாலிக் ரதி அல்லாஹான் அபு அகீல் ரதி அல்லாஹான் அன்சாரிகள் அபு அகீல் ரதி அல்லாஹான் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு சல்லல்லாஹு அலைவ செல்லமோடு இருந்த அன்பும் இரக்கமும் சகோதரர்களே தோல் புயத்தால் வெட்டி எடுத்து விட்டார்கள் அபு அகிலுடைய அபு அகில் சக்கராத்தில் இருக்கிறார் கேட்டார்கள் அப்துல்லாஹின் உமர் ரபி அல்லாஹான் என்ன நடக்கிறது அல்லாஹ் முஸ்லீம்களின் விரோதியை நாசமாக்கி விட்டான் என்றதோடு விரலை உயர்த்தி அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள் உயிர் பிரிந்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரஹ்மத்துடைய சல்லல்லாஹு அலஹி வசல்லம் நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் மௌத்தாக இருக்கிறோம் கபரிலே ஒரு கேள்வி அந்த சல்லல்லாஹு அலைவு செல்லமை பற்றி இருக்கிறது மா தகோலு ரஜுல் இந்த மனிதரை பத்தி நீ என்ன சொல்லுகிறாய் சல்லல்லாஹு அலைவு செல்லம் மீது அன்பு வைப்போம் சகோதரர்களே நபிக்காக எதையும் செய்வதற்கு துணிவோம் சகோதரர்களே கபர் முடிந்து விட்டது மஷருடைய மைதானத்துடைய அந்த நாளின் மனிதர் யார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சகோதரர்களே எந்த நபிக்கும் For more lectures, visit slhub.com.